கிழக்கு மாகாணத்தில் ஆயுதமேந்தி அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய இளைஞர் யுவதிகள் இன்று ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்துள்ளனர் ஆயுதமேந்தி கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கிழக்கில் போராடிய இவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் பேரில் தம் வசமிருந்த ஆயுதங்களை மட்டக்களப்பு வெவர் விளையாட்டு மைதானத்தில் வைத்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவரசத்துறை சந்திரகாந்தன் முன்னிலையில் கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தளபதி பிரிகேடியர் சம்பத் பெர்னாண்டோவிடம் ஒப்படைத்தனர் இவ்வாறு ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து கொண்ட இவர்களின் மனோநிலை குறித்து கேட்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் முகமட் ஜலீஸ் இலங்கையின் வரலாற்றில் இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் ஏழாம் தேதி வரலாற்றில் நினைவுகூரத்தக்க நாளாகும் இதுவரை காலமும் இயங்கி வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் இராணுவ பிரிவானது உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டு ஜனநாயக அரசியல் நீரோட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அன்றைய தினம் இணைந்து கொண்டனர் அவ்வாறு இணைந்து கொண்ட ஒரு இளைஞனின் கருத்து இது இப்ப ஆயுதங்களை கைவிட்டதுக்கு பிறகு முழுமையா ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ஜனநாயக அடிப்படையினூடாக இங்க இருக்கின்ற எங்களுடைய கிழக்கு மாகாண முதலமைச்சர் முழுமையாக ஆயுதங்களை கைவிட்டு நூறு வீத ஜனநாயகத்துக்கு இங்கிருக்கின்ற மக்களை கொண்டு செல்வது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அந்த கருத்தினூடாக இங்கிருக்கின்ற மக்களும் அந்த கருத்தினை முழுமையாக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த ஆயுத கலைவானது மிகவும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை பெற்றுத்தரும் என நான் நம்புகின்றேன் இன்று மக்கள் அச்சத்தோடு வாழ்வதாகவும் இந்த அச்சத்தை போக்க தாம் முன்வைத்த முதல் முற்றுப்புள்ளிதான் இந்த ஆயுத ஒப்படைப்பு என அரசியல் நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட மற்றுமோர் முன்னாள் போராளியான சிப்பு தெரிவிக்கையில் முழு சுக விருப்பத்தோட எங்கட ஆயுதத்தை நாங்க ஒப்படைச்சிருக்கிறோம் இன்னைக்கு இதன் பின்பாடு போராளிகள் தங்களோட விருப்பத்துக்கு டிஎம்பிபி கட்சியில நாங்க இருந்து இயங்கி எங்களோட மக்களுக்கு அரசியல் நீரோட்டமாக வேலை திட்டத்தில் செய்யலாம் ஆரம்பிச்சிருக்கோம் அனைத்து மக்களையும் ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு செல்லும் போது தாங்களும் மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ கிடைத்த சந்தர்ப்பம் இது என கூறுகின்றார் இளைஞனான ஜேந்தன் யுத்த சூழ்நிலை கூட ஆயுதங்களோடு உறங்குவதும் தூங்குவதுமாக போர்க்காலத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தோம் தற்போது அந்த காலம் மாறி ஆயுதத்தினை விட்டு மிகவும் ஒரு நிராயுத பாணியாக நாங்கள் வீதியில் செல்வதென்பது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தனிநாடு சாத்தியமில்லை என்று ஜனநாயக பிரவேசம் செய்து மக்கள் ஆணையை பெற்ற நாம் கிழக்கு மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கே தமது ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் ஊடக பேச்சாளர் ஆஷாத் மௌலானா தொடர்ந்து ஒரு சிறு ஆயுத பிரிவு வைத்திருக்க தேவைப்பட்டிருந்தது எங்கள் சுய பாதுகாப்பு நிமித்தம் ஆனால் இப்போது எங்களது சுய பாதுகாப்புக்கான அச்சுக்கள் பெருமளவு இருக்கின்றது ஏனென்றால் பயங்கரவாதம் இப்போது முடிவு கொண்டு வரப்படும் தருவாய் மாயில் கிழக்கில் கூட மக்களால் திசைப்பட்ட ஒரு ஜனநாயக அரசாங்கம் இருக்கின்ற நிலையில் நாங்கள் தொடர்ந்து ஆயுதம் தரித்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை என்று நாங்கள் எங்கள் ஆயுத கல்வி மேற்கொண்டிருக்கின்றோம்